திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருமருகல் திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருதலாம் பருகலாம் பரமாயதோரானந்தம் மருகலா நடி வாழ்த்தி வணங்கவே பாடல் கொள்பனோ வற்றிரங்கற்று போய் நாடங்குள்ளன தட்டிய நாணிலேர் மாடம் சூழ்மருகர் பெருமான் தீர வேடங்கை தோழ விடெளிதாகுமே சினத்தினால் வரும் செய்தொழிலாமவை அனைத்தும் நீங்கி நின்றாதரவாய் மிக மனத்தினால் மருகர் பெருமான் தீரம் நினைப்பிலார்கில்லை நீ நீள வாழ்க்கையே ஓது பைங்கீழே கொண்பால மோதோட்டே பாதுகாத்து பல பல கற்பித்து மாது தான் மருகர் பெருமானுக்கு தோது சொல்ல விடத்தான் தொடங்குமே இன்னவாரென்பதொண்டரியே நின்று தொன்னோ கைவளை சோர கண்ணீர் மல்கும் மன்னு தென்மருகர் பெருமான் தீரம் உன்னியொன் கோடி உள்ள முருகுமே சங்கு சோர கலையொஞ்சறியவே மங்கைத்தான் மாரோகர் பெருமான் வரும் அங்க வீதியரு கணையானிற்கும் நங்கை மீறிதற்கென் செய்கேன் நாளுமே காட்சி பேற்றிலாகிலோ காதலே மீழ்ச்சியொன்றறி யாது மிகுவதே மாட்சியார் மருகர் பெருமானுக்கு தாழ்ச்சி சால உண்டாகுமென் தையலே நீடு நெஞ்சுள் நீனைந்த கண்ணீர் மல்கும் ஓடு மாலிடோன் கோடி மாதராள் மாடனீன் மருகர் பெருமான்பரிற் கூடு நீ என்று கூடலிழைக்குமே கந்தபார் குழல் கட்டிலள் காரிகை அந்திமால் வீடை யோடு மண்பாய் மீக வந்திடாய் மருகர் பெருமானென்று சிந்தை செய்து திகை தீடும் காண்மீனே ஆதிமாமலை அன்றெடுத்தானேற்ற சோதி என்றலும் தொல்லருள் செய்திடும் ஆதியான் மருகர் பெருமாந்திரம் ஓதி வாழ்பவர் உம்பர்க்கும் உம்பரே சுவாமி மாணிக்க வண்ணர் அம்பாள் வண்டார் குழலி திருச்சிற்றம்பலம்